ஓம் வைராகிய சதகம் தவ திரு சாந்தலிங்க சுவாமிகள் அருளி செய்த வைராகிய சதகம் கடவுள் வாழ்த்து கணபதி வணக்கம் முக்கண்கிரை தரு கரியை முன்னடத்தி பின்னதன் தாள் பக் மயக்கம் மறைந்தே உணர்வெம் பாசைகள் நாசமுற மிக்க அமர் விளை திளையா வீரர் என பூரணவோர் புக்கிணையில் பரநந்த பூவையையும் மேவுவரால் சபாபதி வணக்கம் அம்பலவாணன் அடியினை தொழுவார்க்க இன்பமோ வீடும் எளிதில் வரோமே விநாயகர் வணக்கம் நிம்ப நிழல் களிரம் பொன்மலர்த்தாள் நம்புது முக்தி நலின்பம் வரர்க்கே சுப்பிரமணியர் வணக்கம் சமரபுரி குகன் விமல மலர்த்தாள் எமதுளம் வை கொதமோ மலமரர்கே குரு பரம்பரை வணக்கம் மறை மறைமுடியதனில் விளங்கிடும் ஒளியே மனிதரை போல் வந்தனது சிறை தவிர்த்தாண்ட சிவ பிரகாஷ தேசிகன் தன்னை மற்றவன் தன் நரை மலரடிகை போற்றிடும் சாந்த நாயகன் தன்னை மற்றவன் தன் நிறையருள் பெற்ற பழனி மாமுனியை நெஞ்சினுள் இருத்திய பணிவா நூலாசிரியர் வணக்கம் போந்தெம் உயிர்க்கு உயிராம் துணை ஒத்த சாந்தயர்த்தம் பதம் ஏந்த கருத்தே வாழி நெஞ்சமே சென்றிடேல் நின்றிதுவோர் வார்த்தை ஏற்க உரை செய்வாய் கீழாமியற்றுயர் தவத்து இவ்வுடல் கிடைத்தது அன்றோ மற்றீது ஊழி காலமிங்கு இருக்குமோ நீயும் ஓர்ந்து உளையெனில் பூள போழ்தே சூழும் ஏழ்பவோ துடைத்தல் செய்யாயிதன் தொழுது அரண் துணை தாளே தாளையே தரம் அருகிலாதே அருகிலாதேமக்கு எளிதரு சிவப்பிரகாஷர்க்கு ஆழ்யாம் என திரிந்தவன் பணி பூரின் அரிய வீடடை கில்லாய் கேளையோமனை ஆதிய அளற்றிலே கிடந்து பூழை தனை நெஞ்சே நாளை ஓலையோ தூதரும் வரினிவர் துணை கொலோ நவில்வாயே நவிலி நிம்மனை மக்களுக்கு ஒரு துணை நாமலதீலை என்ற கவலையுற்றரன் தாழ் மறந்தனை உனை காலனார் கோடு போயின் குவலைய தடைந்து இவரை நாள்தோறோ புறந்திடுவையோ குர்க்கோம் கால் சவலை நெஞ்சமே சிவனலாதுயிர்க்கு உயிர்த்தானுவோர் துணையாமே துணையது ஆயமை தொடர்தரு தொடர்பு அறந்தொல் கழல் துணையல்லாது உள்நைவ செய்தடம் இகலத ஞானம் என்றுளவாறு உணராய்மற்ற இணையின் நெஞ்சமே பகையிவருறவு இவரென வினை வழியே வந்து அணைவ ஜீவரை உனி முனிவாதிய அடுத்தனை கெடுத்தாயே கெடுவதாம் போருள் செல்வமே பல்வகை கிளேசமற்ற அது தன்னை விடுவதே சுகமேனவோ ஓர்திலை மூனம் விடுத்துள்ளோர் குனை போலும் நெடிய யூகமது இல்லையோ சொல்லுதி நெஞ்சமே இனி பற்ற அடைது மேலரன் அருளையே பொருளென வரும் செல்வமது தானே தானை சூழமன் உலகையாண்டழிபவர் தங்கள் வாழி நீது என்ற நீ நினைத்தீயோ நெஞ்சமே என் எஞ்சூரா நிமல ஜானம் அது ஊற்றால் வானும் வையமும் வந்து தாழ்வணங்குமே வாழ்வு காண்டலும் வீண்மோர் போன நாட்டிறங்கவோ வருமெனலோர் புகன்ற ஓர்ந்தேலை காணே காணியிதே மதிடோ இது எனமானை கருதி மண்ணாகின்றாய் நாணிலாய் மாட நெஞ்சமே ஊடலிது நமதிடம் மல என்றால் பிணவும் படுமே இதற்கிடம் மதாம் பிருத்திவீதனை நாக பூணினான் தீர சரணமே உயிர்கேலாம் புகலிடம் அது தேரே தேர்கிலாயிவன் புகழ் புகழ்விழைத்தனையே தேகம் வேரடைந்தாயேல் சாருமோதில்லிதில் புகழலது நீ தான் உணர்ந்திடுவாயோ வேரியாது யாம் ஆர்கொல் முற்பவதிகள் பெரினுமித்துணை நெஞ்ச ஓரின் நேர்கில் வீடுருதலே புகழ் இகழ் ஊரல் பிறப்பென உன்னே உண்ணுகின்றனை உன்னை மனோர் பெரியனென்று உணருமா செய்ய உன்பால் மன்னும் ஈசனே பந்த வீடழிப்பவன் மற்றையறிந்து என்ன அன்னவந்திரு அன்னவந்திருபொன் அடிகரியதாள் அருந்தவம் செய் நெஞ்சே பின்னை முன்னவன் உலகறிந்திரைஞ்சுமாம் பெருமை செய்வனோரே ஓரின் உள்ளமே பாரின் மானுடர் முதல் உள அரு பிறப்பூடும் சேரும் இன்பம் ஒன்றிலை என்பது பிரத்யக்ஷமாய் வல்லாய் போர்களாதி துன்பு இமயவரடைவதோ புகழ நூலுணர்ந்தயே ஏரில அரண் கழல் அலால் மிக சூக நிலை பிரிது இலையன்றே அன்றனக்கு நீ ஒரு துணை பிற பிறப்பு அதில் துயரமும் கேடும் தின்றலொன்றலால் வியாதியாதிகளினால் செறி துயரமும் ஓர்ந்தோர்ந்து என்று எழுபவக்கு அஞ்சிலை நெஞ்சமே இன்ப வீடேது என்று நின்று நின்றழுதில்லை தொழுதிலை சீவ நேசர்த்தாள் பூஜித்தே பூஜை செய்து ஸ்தோஸ்திரம் சொல்லி தனை நினை புண்ணியற்பால் நன்னர்க்கு ஆசை செய்திட்டோ அம்பல கூத்தனை அடைகிளை அடைந்தாரில் பேசுகின்றனை அறவரின் விளங்கினை பிறர்மனை நயக்கின்றாய் சீச்சி இங்கிருந்து என் செய்தாய் நெஞ்சமே செத்திலாய் கெடுவாயே வாயினால் பல நூல் படித்துணர்ந்து நல் வழி பிறர் கூரை செய்தும் நீலோக ஆச்சாரம் ஓரண தூணை யானும் நீங்கிலை நெஞ்சே தூயதாங்கி இவன் பிறர் கொள குங்குமோ சுமந்து செல்கரவுன்னில் காயமானோடத்தின்று அதற்கன்றி உள் களவும் இன்மையினாலே நாலு வேதமும் ஒரு சமநிலை சொல்ல நவை செய்யீரவஸ்தை பால் கோலும் இரு சமயமாகிய படுகுழியின் ஊடிழிகின்றாய் வேலையாவுனக்கு உடல் தருவீதி உறவையும் அதை விடுவீக்கோ காலனார் தொடர்பையோ இனம் தொடருதி போலும் நீ கடை நெஞ்சே நெஞ்சமே உடலந்தம் ஆதியை வீடார் நிற்கமற்றையர்கெல்லாம் வெஞ்சமன் குதிப்பு அரிதிவை கோரு மிருகண்டோ போத்திரன் சான்றால் அஞ்சலி உடற்கு இறுதியை பொழுதென்ன அறிவோணாமையின்னாளும் தஞ்சமென்றன் சரண் விடல் யாமோம சமன்வலி தடுப்பாமே தடுத்து மேலுங்கியோ உருபமாயினோம் பேரல் சற்றுமலமறை நாகத்து இடத்தின் மாதவர் இருவர் கங்கென அடைந்திருத்தல் சான்றரிதாகி கிடைத்த தேகமோ விவேகமோங்கிருக்கோ ஞான்றே கிரீஷனை நெஞ்ச அடுத்திலாய் பல கவலை மாய்த்தோர் உணர்வாகி நின்றகலதே அகலும் யூடல் மினின் விரைந்தே நின் விரைந்தரன் தொழுதுயிதலரிங்கே சகலமும் சேய நினைகுதல் தனையினி தடப்புனல் இது என்றே பகலினால் வீரீ காணலை நெஞ்சமே கருதினல் பயிராதி இகலினால் சேய நினைப்பவர் நினைவை ஒத்திடம் ஏன வீடுவாயே வாய்மையிதுணர்த்திடுதீம் நல் நெஞ்சமே வரு கணத்தேதேனோ நீ நினைந்தீடேல் அவ்வளவுடல்லுறல் நிச்சய பரிது அத்தால் போயதோர் செயல் உனேல் பயனில்லை புகழ் தேனோ தீமை நன்மை நீ நினைவதென் வீணை வழி சிவன் தருகுதலாலே தருவ தீமையின் நன்மையும் ஊழடுத்து அதை உயர்களை மேல் நின்று உரைகள் கூத்தரில் பிறனை நச்சொரு மகள் தவன் ஏவல் புரிதல் தன்னின் ஐம்பொறிகளால் பற்றினும் பூகல் நீராசாயை நீ ஊற்று இரவினும் பகலினும் விடேல் நெஞ்சமே இன்ப வீடெளிதாமே ஆபுன்கீச்சையே மேலும் மேலும் பிறப்பு அழிக்கோவே தென நீ மறித்தீட ஆசை கடல் சுவருமே நினைவேனும் தீரைமாயும் போமிரந்தேலா நினைவோ எப்பொழுதில் அப்பொழுது பூரணமாய சோமசேகரத்தெந்தை பொற்கழலையோ தொழலையமில்லை நாமே நாமரற்கர்ச்சனை முதலிய கோடு நலம் செய்தேமவையின்றி தீமை செய்தூளே எனவும் ஒன்னிலை ஒரு சிறிதசைவடைந்தாலும் யாமியற்றபராதம் என் நினைவு மற்ற அசைகிளையே நின்ஞ்ச ஏமமி கூற செய்யோ நன்கிரை கழற்கு என துணிந்திடு நீயே நீமை ஞான நல் நிஷ்டை சாருதலரிது எனவோ நெஞ்சகமிஷற்று ஓய்விலாது செய் தியானமாதிகள் எளிதெனவும் உன்னானின்றாய் செய்கள் தங்கின தாய் கொல் சும்மாகிருக்குதல் செயற்கு அறிது ஆகி போய் உழைப்புனக்கு எளிதாயிருந்த பொதுமை என் புகழின்றே நின்றுராது அலைகுதல் விருப்புனக்கு அதை நீ தீருக்குதல் நெஞ்ச எந்தனக்கு நல்வீரப்பு வாழாயிவன் இருத்தல் தீதுயர் வீடு சென்று காண்கூவல் என நினைந்து அலைதியோ சிவன் திருஷமன்றால் ஒன்றும் நீ ஊனாதிருப்பதே அதை தொட உபாயம் என்றறி கண்ட கண்ட ஐம்புல்ல காட்சி போய் காட்சியால் கலந்த வாசனையாவும் விண்டு மூடமற்று அலையிலா கடலென விளங்கினையே நின்னெஞ்சே உண்டு கொல் நமக்கு ஒரு துயராங்கு வீடுளங்கையில் கனியேயாம் பண்டை மேவிய பயமெல்லாமரும் குரு பதத்திலும் புகழமே புகழரும் பர பிரம்மமாம் கடல் தனில் பூணர்பறை தீரை ஈசஞ்சகமுடே ஆறுயிரேனும் நூரை ஆதிகள் தந்து மாற்றிடும் என்றே பகரும் நான் மறை எனின்னதில் எதை எதை பற்றுமா விடுகிற்பம் சுகஸ்வரூபமே அனைத்துமென்று அகற்றுதி துவைத்த பாவனை நெஞ்சே நெஞ்சமேகினி பாவன ஆதிதமாய் நின்றிடுகின்ற இன்று நின்னிற்பாய் எஞ்சுராதகல் புரண பாவனையை ஓர்ந்திலை எனின் உலகு எல்லாம் அஞ்சன களன்மேனி என்றோர்ந்திலையெனில் அருள் சுரந்து எம்பால் வஞ்சமற்றிடும் படிக்க இவன் அடைந்து படிவை ஓர்ந்து உய்வாயே உய்து நெஞ்சமே வாக்கினை மௌனமாக்கு இலையே நின்னுளதே சொல் மீதரும் சோலும் பொய் நயம் பயக்கிலா இடத்தினது உடைத்தேனும் பொய் தரும் சொல்யான் செய்தேன் பிறர் செய்தாரெனினவை போனாலும் மெய் தரும் சிவமன்று இது என்று ஒன்றை நீ இசைத்தல் பொய் தேரே தேரின் எவ்வுடல் சமாதியில் அசைவர சித்திர தீபம் போல் சார வைத்திட அக்தில ஏல் குருபரன் தனதரும் பணி மேற்கொள் நேரும் ஊழ்வழி தொழில் பிரிதடையினும் நெஞ்சமே உயிர்க்கு எல்லாம் பேரிதம் செய்வித்திடம் உடைக்கெழும் மல பிணக்கிதம் செய்யலே செய்யும் நம் தொழில்லை தொழில் யாமுமச்சிவனது வடிவு என்ற ஐயமற்றுணராது யார் எனும் செருக்கடைந்து நாள் தோறும் நெஞ்சே நைவது என்னை நீ பஞ்சகோஷங்களும் நாமல என உண்மை கையிலாமலக்கம் என உனக்கு யான் கழறியும் தெளிவாயே தெளிவுயிர்கரன் விளக்குதல் மயக்கு அவன் திரோபவிக்குதல் தேகம் விளைவை உற்றல் சங்காரமிங்கிதா அகிதம் மேபுதல் ஸ்திதி தோற்றம் உளசிருஷ்டியே லம்பை நோதலின் நுண்ணையும் பிறரையும் நாடி தளர்வதும் மகிழ்வதும் அடைந்து உள்ளமே சம்புவை மறந்தாயே மறைத்தலும் நினைத்தலும் செய்யுமானவம் மாயை நின்றவை தம்மை துரத்தலேராப்பகல் அகல் வீடு ஏன சொல்வரத்துறவு எய்த குறித்திடின் பரபக்தி ஞானத்தினால் கூடுமற்றவை நெஞ்சே நிறத்த பக்தி நம் செயலரின் நாமரில் நின்ற மற்றொன்றாமே ஒன்றும் நம் செயலிலை நெஞ்சே இவன் ஓர் நதனாலே சென்று சென்று வெம்பவ கடல் மூழ்கினம் செரிமயல் ஏது என்ன நன்று நீ வினாவினை வினையையும் நான் செய்தெனினும் மானம் என்றறிந்திடியீது ஒன்றையும் மாற்றினை எனினுனக்கிணையாரே இணையில் ஞான பூரணன் முழுதுணர்ந்தமைத்து இட் அட்டவாரலது இங்கே அணைபுராதொரு தீதமக்கு அவன் தரின் ஆர்தடுப்பவர் நெஞ்சே பனைக்கொள் தாவரம் மானம் இன்மையில் உருப்பற்றி நின்றில கொல்லோ உள்னை உடற்காவல் கைவிடுதி ஊழ் விடாதென்றே என்றும் வீடடைந்தவர் இருமாக்கையான் இறப்பை விட்டகலாமல் நின்று தான் தலை சாய்க்கவோ நெஞ்சமே நினைத்துணையாக கொண்டு நன்று நீ இதற்கு என் செய்கேன் சாவனோ நான் எனலிலையானால் ஒன்று செய்மல இதில் அவாவை நீக்கு உமாபதி தரும் வீடே வீடு கோட்டுமான் குறித்ததின் நிமித்தமாம் விமல நீதலினம்பால் கூடுமாயையை எனது யான் என எணிக் கொள்வது என் பயம் ஆசை நாடு போழ்திவை சுஷுப்தியின் புறந்தவன் எவனவன் நனவாதி ஊடும் ஊழ்வழி புறப்பவன் என்றுளாமே கவுடல் கைவிட்டிருப்பாகே இருப்பை நாள்தோறும் நெஞ்சமே சுகா சுகம் எதுவரும் அதுவேயாய் பொறுப்பு வில்லி தாழ்விருப்பம் எவ்வினையினை புஜிக்கும் யான்றடைவாயோ கருப்பை உற்றுதித்து அறல் குமிழியின் அழிகாயம் ஈதுள பொழுதே குரு பிரான் திருக்கழற்கு மெய்யன்பு நீ கொள்ளல் தெள்ளிமையாமே ஆமை ஓருரு பைந்தையும் ஓர்மையுள் அடக்கலின் புலன் ஐந்தும் தீமை சேர் விஷயங்களில் செல்லாது அமைத்து உள்ளமே சிவையாக சோமசேகரன் சரணமே சரணென தொழுது நின்றழுது அன்னோன் நாம நாவினால் ஜெபித்திலை அவத்திலே நாளெல்லாம் கழித்தாயே தாயுமாகியன் தந்தையாய் வந்து தாழ் தரு சிவ பிரகாஷன் தூய பொன்னருள் வேண்டிலை ஈண்டு நின் துணிவிருந்தமையன்னோ காயமாயம் என்றறிந்து மாதர்கள் தரு கலவி வேண்டினை என்றால் தீயை நீ மிக நெஞ்சமே இதற்கு யான் செய்வது ஒன்றறியேனே ஏனை நூல் பல ஓதினை ஓதவற்று இறையருள்ளடையாதற்கு ஊனவெம்பவம் ஒழிப்பதற்குள்ளமே உபாயம் வேறிலையானால் ஆனையீருரி போர்த்த என் தம்பிரான் அருள் விரைந்தடையாதே தாங்கினாள் மினார் போகம் நீ வியந்தது தப்பலால் சதுரன்றே சதுர்மறை பொருளாகிய ஒரு சிவசங்கரன் தொழுது அன்பாய் விதிர் விதிர்த்துமே பொடித்திலை நடித்திலை விரைந்து சென்றவன் நாடும் பொதுவை உற்றிலை நிற்றிலை மாதற்பால் போகுதல் தவிர்த்து ஆவ இது பட கடவாய் மட நெஞ்சமே இனி உடல் அகன்றாலே ஆல நீழலில் அன்றொரு நால்வர்க்கு அருநெறி உரைத்தானே கால காலனே சிவ பிரகாஷயன் கண்மணி தனை உண்ணாது ஏலவார் குழலார் மயல் கொண்டு நீ இங்குழலுவது எல்லாம் சாலவே பிழையாகும் நெஞ்சே சொனேன் தவறிலை என்மேலே என்னை கண்டு நீ மாதரார் வடிவமீதிச்சை வைத்துழல்கின்றாய் பொன்னையும் துகிலையும் பிரித்திடில் வெறும் பொழுமல கூடு அல்லால் பின்னை உண்டு கொள் கண்டு நீ மயங்குதல் பிராந்தி சங்கரன் பதம் தன்னை நாடுதி நெஞ்சமே பரசுக உததி உற பெறலாமே பெறுவது என்னை கொல் சுக்கிலம் கழித்தலால் பெருந்தபலி குன்றும் உருவதவ்வளவோ பிணை நீ விரும்ப உடற்கும் ஹானியது உண்டால் அறிவு யாம் அறியாமை தோய்ந்துடல் தினவு அதை சுகம் என நின்றாய் சிறிது நெஞ்சமே நமது சித் சுகம் இனி சிவனை ஆதரிப்பாயே ஆதரித்தனை குளகிருதாகிய அடிச்சிலை கூழ்காடி ஏது பெற்றிடனும் புஷித்தால் பசி ஏகலும் சமித்து அற்றால் பேதமற்றெலாம் மலமது ஆதலும் சரியென்றிடின் பிணை நெஞ்சே நீதரித்திலாதவை விழைந்து உழல்வதன் நிமலனை நினையாதே நினைப்பினும் கூறி காட்டிடும் கோஷனாயிவற்றுள் நேரிழையாரை இனிப்பை நல்கும் மொக்கனி முதலிய உணவினை எனிலவை போலும் உனை பலவாதை செய் பகை பிரிது இலை உணர்ந்து உள்ளமே ஒழித்தாயேல் பிணை பராபரன் திருவடி நீழல் யாம் பெறற்கிடையூரு இன்றே இன்று சூழ்தரு வனிதயராதிபல் போகமும் இத்தேகத்து ஒன்று நோயெனில் தோஷமாய் நீங்கும் ஆங்குயேர் பெயரினும் நீற்றை நன்றெனா அணிந்து உறவினர் இறை பெயர் நபிலுவர் எனின் நெஞ்சே பொன்று நாள் துணையாக நீரு ஆதிய போற்றவை போற்றேலே போற்றி நீரணிந்த ருத்திர சாதனம் பூண்டிடு ஐந்தெழுத்துள்ளே சாற்று நீ குரு ஆதி ஆதிமூவுருவையும் தாழ்ந்திரைஞ்சிவை செய்தால் மாற்றலாம் பிறப்பு இறப்பினை நெஞ்சமே மன்றுளாடிய தாளும் தோற்றும் உள் ஒளிக்கு உள் ஒளியாயதை தொழுது வாழ்தலும் ஆமே வாழலாம் அரண் புகழ் இனமலர் கவி மாலை செய்தவன் தாளில் வீழுமாறு பொன்கிதழி சேர்த்தோள்களின் நீதணிந்தி நீ நெஞ்சே தாழுவாயறி தேட பொன் சரணமே சரணமென்றிது அன்றி பாழிலே கருங்காக்கை போல் கதறினாள் பல கழித்தொழியேலே ஒழிந்திடும் பவ பகை விரைந்து உள்ளமே ஓது மூதுணர் போர் முன் பழிச்சு பாடலை அறர்கவை விடற்கிளம் பாவையர் உரை போலும் என்று கழித்திடேலுபசாரமின்றி நீ கட்டுரை என கொள்வாய் விழித்து மாறனை எரித்ததே அருள் பெறும் விருப்பினர் விருப்பு இதே விருப்பமாயிது கேட்டி நல் நெஞ்சமே விமலனு காளல்லார் பொறுப்பை நேர்தனம் சொரியினம் அவர் கண்ணோர் பொல்லுனே துணை அன்பும் திருப்பிடேலரன் தொழும்பர் தம் தொழும்பனாய் திரிந்தவர் பணி செய்து ஈண்டு மிருப்பையேல் மிக நல்லை இச்சொல்லை நம்பு இல்லையேல் பொல்லாயே இருப்பையேல் மிக நல்ல இச்சொல்லை நம்பு இல்லையேல் பொல்லாயே ஸ்தோத்திரம் பொல்லாத என் நெஞ்சம் ஓர் ஐந்து பூலன்கள் தம்பால் அல்லாது அரை மாத்திரையும் நின்னடி கண்ணன்பாய் நில்லாதிதற்கு என்னை செய்கே செய்கேனிதை நின்றிடென்றே சொல்லாய் திருத்தில்லையுள் மேவிய ஜோதி நீயே நீயே அருள் செய்யினல்லாது பொய் நெஞ்ச வஞ்ச தீயேன் உனை வந்தடைதற்கு ஒரு செய்கை காணேன் பேயேனும் உனை தொடரும்படி பேசுதில்லை தூயோய் ஒரு உபாயம் விடாதி நீ சூழ்ந்து நின்றே நின்றாய் திருத்தில்லை உளாய் என்ற நெஞ்சினுள்ளே என்றாலும் எனக்கதி தூரம் அதாயிருந்தாய் ஒன்றாலும் உனை தொடர்கிற்கும் உபாயம் காணேன் மின்தாள் சடையாய் தமியேற்கு விளங்கிடாயே விளங்கும் எழில் பேதையர் காதல் விடாதயான களங்கம் அறுவோர் தொழுநின் கழல் காணுமாறு என் துளங்கும் ஒளி தூமதி சூடிய தோன்றலேயன் உளம் கொண்டிடு நீயினி கோயிலதாவோ வந்தே வந்தித்திடுபார்பவ நோய்க்கு மருந்தன் நோயை சந்தித்திடுவான் மறித்தான் மனம் தப்பிய பால் இந்த புவியும் கடலும் கடந்தேகும் என்றால் எந்த படி உய்வது யான் தில்லையம் பிரானே பிரானே திருத்தில்லை ஊழாய் அன்று இப்பேதையேன் முன் ஓர் ஆனேறு இவர்ந்து அம்பிகையோடெளிதோடி வந்தாய் வரானோ இனம் எம் ஈரை என்றுனை நாடி வாடி இரானாய் அடியேற்கேதேர் தோன்றிலை இன்றிது என்னே என்னாயகனே இமையோர் தொழுங்கீசனேசம் பொன்னார் திரு அம்பலத்து ஆடிய பூதநாதா உன்னாரருளாலி நீர் வீட்டிடை உய்தீயின்றேல் பின்னாருய கொள்ளவல்லார் என் பிழைகள் தீர்ந்தேம் தீராத ஓரைம்பூல செட்டையும் தீர்த்து போய்வெம் கூறார் மழுவாளி நின் பாதம் குழைந்து போற்றி நீராய் உருகி தொழுது உன்னெதேர் நேர்க்கும் வண்ணம் ஓர் நாள் உளதோ தமியேற்கும் உரை திடாயே உரையேன் அணிவாய் திறந்து உன் புகழ் தன்னை நாளும் விரையார் மலரீட்ட அர்ச்சிக்க விருப்பமில்லேன் கரையேன் உளம் நின்னிணைந்து எத்திரத்தால் கடப்பேன் திரையார் வினையார் பிறவி கடல் தில்லையனே ஆனேறி வர்ந்தென் எதிரே விரைந்தன்று வந்தோய்க்க ஏனோ வெறுப்பிப்பொழுது ஓர் சற்று இறங்குகில்லாய் நானோ அறிவேன் பெருமையை நம்ப நீனேன் தானே பொறுத்தாளு கண்டாய் என் தவறேலமே எல்லாம் அறிவோய் திட்டவாரே அல்லால் தமியேனோ புரிவதொன்றில்லையானால் பொல்லாமை செய்வித்தவன் நீ பொறுப்பானும் நீக்கல் வில்லா இழைத்தேனை பவத்தி நீ வீட்டிடலே ஏல குழலாரனுராகம் அது எனும் மாயா சாலக்குள் நைந்தேற்கு உனது இன்னருள் தந்து காப்பாய் நீலக்களமால் அயனோடு முன்னேடி வாடும் மூல கனலே கனல் ஏது கைமுக்கணானே கண்ணார் நுதலோய் கடையேனையோ ஒற்றதாயே எண்ணா அருளன்று கறந்து உழைக்குமின்றிலாது என் விண்ணோர் இறையோக்கும் உண்டோ சொல்வெருப்பினோடு தன்னார் விருப்போ கரிப்போர்வை சாற்றிடாயே சாற்றாய் திருத்தில்லை உள்ளாய் சிவசங்கர வெண் நீற்றாய் கடேயேன் உய்யுமாறென் தன் நெஞ்சுள் அஞ்சி போற்றாதிருந்தேன் வருந்தாமல் என் புத்தி தன்னை தேற்றாய் ஒரு நீ அன்பினை செய்யோமாறே மாறாய ஓரைந்து புலன் வலிமாய்ந்த நெஞ்சே நீரார் திருமேனிய உன் கண்டிருத்த மாட்டேன் ஏராத பவக்கடல் ஏறவும் எண்ணினைந்தேன் கூறா எனது எண்ணம் எவ்வண்ணம் கை கூடுமன்றே அன்றே தமியேற்கு எளிமானுடனாகி நீ வந்த உன் தாள்கள் அளித்தனை பெற்றொன்றும் பேராரின் நின்றே நலதை புலன் என்பசம் நின்றதில்லை இன்றோது அவற்றை கொல் உபாயம் ஒன்றீசர்க்கே எற்கோபுனது அன்பு மனத்தில்லை என் தன் நெஞ்சம் கற்கே நிகராயதை கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளை தாங்கு வளை தன் பின் மூழ்க வேப்பாய் சிற்கோல சிதம்பர நாயக தேவ தேவே தேவே உனை அன்பில் பூஜை செய்தேனும் அல்லேன் நாவால் மிக பாடி நின்றாடினயக்குகில்லேன் ஓவாது உழல் தீமனத்தோடி புற்றுளேன் மற்ற ஆ ஆயினி என்பரும் என்பது அறிந்திலேனே அறியாமையில் கீழவர் பல்பிழையாற்றினாலும் குறியாதருள் செய்வது மேலவர் கொள்கை அன்றோ மரியார் கரத்தோய் சிறியேன் வினை மாற்றியாள பொறியேல் உனக்கென் முகமன் சொல பொய்யனேனே பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மெய்யற்றையற்கு நினலால் நிலைவேறும் உண்டோ தையற்கிடமே இடமா அருள் தாணுவேயன் மையல் தவிர்ப்பானுன் கடாட்சம் வழங்கிடாயே வழங்கற்கு இவனேது செய்தால் எதுவாகும் என்று என்று எழுங்கற்பனையாவும் இறந்துணர்வு ஏகமேயாய் ஒழுங்கீர் புலன்னாதி உபாதி ஒழித்தொரு உன்னை செழுங்கை கனிவொத்துணரும் படித்தில்லையானே தில்லை பதிமேய சிவப்பிரகாசனேயோ தொல்லை பிறவானேரி மேவிய தோன்றலேயோ அல்லல் பிறவிக்கு இழைத்தேன் தனை அஞ்சலென்றோர் சொல்லை பகராய் வீடை மீதினம் தோன்றி நின்றேன் தோன்றா துணையே புனையே பவத்தொல் கடற்கு என் போன்றார்க்கும் இறங்குமருள் பெரும் போதமே இங்கு ஈன்றார் மனையாதிய மோகமெல்லாம் வேடத்துள் சான்றாம் உனையே வினையேன் இனி சார எண்ணே சாந்தாய் குருவாதியாய் விடை தன்னில் வந்தாய் கூர்ந்தாய் அருளிர் பிறவா நெறி கூட்டு வீத்தாய் ஓர்ந்தேன் குறையின்று எனினும் குறை உண்ட கண்டாய் பேர்ந்தோடும் என் நெஞ்சுள் உன் அன்பு பிறக்கும் மட்டே பிறவாதெறியாகிய ஓர் திரு பேரயோயம் உறவே அறவே தவிர்ந்து என் மனம் ஓடி வாடி புறவாசனை பற்றி வளர்ந்திடு புன்மையாலின்று இரவே அதனை புரிவான் உளத்து எண்ணோவாயே எண்ணம் வடிவேதினே புனைந்து எய்தினாலும் திண்ணம் என்னாபாகலா அச்சிதம்பரத்தே எண்ணம் உனது உண்மையை காண நயந்துள்ளேன் என் உள் நின்று அதை காட்டுதற்கு ஈசற்றுண்ணுவாயே உன்னும் உணர்வு கூணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் மன்னும் கருதி பொருளாய் வழிகாட்டி நின்றாய் பின்னும் குருவாயடைந்துன் அருள் பேணவை தாய் என்னென்று உரை பேனின் கருணையிருந்தவரே இருந்தோறும் இடத்து உணர்வு இல்லை மாயை கீதன்பால் பொருந்தாகிடத்து இல்லை உயிர்கொரு போதமேனோ திறந்தாகி வை கொண்டீரை ஐந்தொழில் செய்தி என்ற வருந்த அருள் முன்னிலை தன்னை மதித்து யானே மதித்து என் பருவத்து அளவில் குருவாதியாகி உதித்து உள்ள அறிவு ஓங்கு வகைக்குபாயம் செய்தோயை எரித்து இங்கனம் சத்குரு சத்குரு என்று நைந்தோ துதித்தும் தீரியாயனக்கு இன்னருள் தந்து தோன்றே தோன்றாமல் முனிந்த ஓரு வயிற்று தோன்றுபல இன்றாள் தனை தம்மின் வேரா கொடிகழ்ந்தவா போல் போன்றா ஒரு நீ அருளால் நாம் யான் தான் பல தெய்வம் என கொடு இகழ்ந்தவாரே இகழும் பொருள் ஒன்றில்லை மண் முதலிட்டும் எந்தாய் நிகழும்படிவே என தேர்ந்து உளநேக்கு நின்றாள் புகழுபடியேயினி ஈசையன் புத்தி தன்னை திகழும் படி செய்தி திரோபவம் செய்திடலே செய்யாய் கரியான் தோழோ வெள்ளியிளஞ்சேவை ஊர்வோய் வையார்மழூவோய் தீரு உள்ளம் இவ்வஞ்சனேனோ ஐயா விழிபையூர நீர் பெரித அன்பீனோடு கையால் தொழுதேத்தீனின் கூத்தினை காணுமாறே காணாத பவ கடலின் கரை காண ஏற்கு கொள்ளாக மழனி மார்ப மெய்யன்பு கொடுத்தி என்று நாணாதிசை தேன் திரு காலத்தினாதவுந்தாள் பேணாது அவல கடல் மூழ்கிய பேதை ஏனே பேதை குரு பாகம் அழித்திட பேரையாய கோதைக்கு நின்றோளூரு கோதை கொடு என்று நின்பால் ஓதற்கென்னுள்ளத்தை விடுத்தனோடி மாதர் காதல் கள்ளை உண்டமையால் உனை கண்டதின்று கண்டேன் களி கூர்ந்து சிவப்பிரகாச நாமோ கொண்டோங்கு உருவோடு வண் உற் பற்றனை ஆண்ட கோவே பண்டே ஒரு நீ வகுத்திட்டபடிக்கு யானுன் தொண்டாகி வந்து இன்று உனை பாட தொடங்கினேனே தொடக்காயனை சூழ்ந்துள்ள ஐம்புல தோற்றம் எல்லாம் கெடக்கூறுதி நீவோரு சூழ்ச்சி கிழக்கிலாயேல் அடக்கா அவை என்றன் காரோ கடக்கேன் பல வேலை யௌவன முக்கணினானே கண்ணால் மதனை பொடியாம் வகை கண்ட எண்தோள் அண்ணா உயிர் யாவோ அழித்திடும் அப்பனேயோ தன்னார் பொழில் தில்லை உளாயனக்கீது தராய் மண்ணாதியாசைகள் அற்றுனை வாழ்த்துமாறே வாழ்த்தேனுனை நாள்தோறோ வாழ்த்த வல்லோர்கள் தாளில் தாழ்த்தேன் தலையாங்கவர் ஏவல் தலை கொள்கில்லேன் வீழ்த்தேன் நெடுங்காலம் அவத்தில் ஒன்மேரோவில்லோய் பாழ்த்தேன் கிளி போல் பல நூல்கள் படித்தும் யானே யானாருடற்கு இன்பம் துன்பங்களை என்ன எண்ணி தானே சிறுபாலரின் என் மனம் சஞ்சலிக்கோ மீனாகி நண்பாலது என் கண்பிடத்தி கொல்லோ ஆனேறு உடையாய் திதியாம் அதிகாரம் நீயே காரார்மிடற்றாயளி சூழ்தர பொற்கடுக்கை தாரார் புயனே சிவகாமன் சவுந்தரிக்கு ஓர் சீரார் மண வாழ எந்தன் குல தெய்வமே நீ பாராய் கடை கண் எனதென் நம்பலிக்க இன்றனை செய்கேன் என நாடியிருந்து தீயேற்க ஒன்றைதின வெண்ணோ அருமதை ஓதுவேனோ அன்றன்னமும் ஏனமோ ஓர்வரும் ஐயனின் தாள் ஒன்றன்பர் குழாத்து உறவு ஈதருளாயோ வந்தே ஓ வந்தாயனதை புலனும் இருந்தோடவோர் நாள் தவந்தான் சிறிதும் இலிபால் தன்னில் மின்னோடு இவர் தேவர நாளும் விளங்கிலை என்னை கொல்லோ அவந்தான் மிகு பாவி உன்லீலை அறிந்திலேனே அறியாமையில் கட்டூணல் உற்றதென்னாண்மையத்தை பிரியாது விழிடேனேனல் எந்தை பிரானுன்னாண்மை குறியீது இருவர்க்கோ என்றாலேனை கோபியேலே செறிவாய் மலமேயிரை ஓடிகள் செய்தது அன்றே செய்வி பண்பினை தோகை வெம்பவம் சேர்ப்பன் உய்விப்பனேலச்சிவன் ஆண்மையும் ஓர்வனின்றோர் ஐவர்க்கு எதிரேயேனை ஐவர்க்கு எதிரேயேனை நோக்கியறைந்தது ஐயா மைவெற்பன நீ அதை மாற்றிடாயே மாற்றாயன காணவம் மாயையில் வந்து வந்தே தோற்ற உலகேவலமாதிய சுத்தமொன்று பூடு ஏற்றாய நேற்றி இரண்டரு தெங்கும் ஆகி கூற்றாவி கொள்பதத்தென் ஆவியும் கொள்ளுவாயே கொள்ளேனே நீனம் எழுத்து ஐந்தும் கோது யாதும் தள்ளேனேனூனை சார்தபம் சார்திலாரை விள்ளேனேனோமேனை நீ கைவிடேல் வீடேல் காண் நல்லாறு உடையாய் அவிநாசினயந்துளானே நயவாது தில்லாபுரியோய் உனை நாடினாளும் வியவாது உடலோடுறவு என்றும் விடாதென்னுள்ளம் கயவாது உருபோகமெல்லாம் இவை கண்டு வீடு பயவாதிது என்றே பயந்தேன் மிக பவியேனே பாவால் பெரியோர் புகழ்ச்சிற்றம்பலத்துளோயை நாவாச்சிறியேன் ஸ்துதி செய்யும் இன்னன்கில் சொல்லும் ஓவாதிரையோருழை தாபிய உன் சேவிக்கே மேவாது அல என்று துணிந்து விளம்பினேனே விளம்பர்க்கு அருஞ்சோதி என் கோவிடையோனென்கோ என்னுளம்புக்க சிவப்பிரகாசன் என் கோயனங்கை தளம் பற்றிய சாந்தன் என் கோனின் தனது நாமோ வளம் பெற்ற திரு கைலாய சொல்வாயனக்கே எனக்கீந்தி நீயாண்டிடல் வேண்டும் எம் ஈசனை மற்று உனக்கே சரணம் சரணோ புலனோடும் என்றன் மனக்கோதனை இறந்து ஓங்கறிவாகியாங்கே பிணை காண்பவன் காட்சியோ அற்றபேத வாழ்வே மனக்கோதனை இறந்து ஓங்கறிவாகியாங்கே பிணை காண்பவன் காட்சியுமற்ற அபேதவாழ்வே வைராகிய சதகம் முற்றிற்று ஓம்